திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு கைலாயம் திருச்சிற்றம்பலம் கனகமாவயிரமுந்து மாமணி கையிலை கண்டும் உனகநாயரக்கனோடி எடுத்தலும் உமையாளஞ்ச அனகனாய் நின்ற ஈசன் ஊன்றலும் மலரி வீழ்ந்தான் மனகனாயூன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே கதித்தவன் கண் சீவந்து கையிலை நன்மலையோடி அதிர்த்தவன் கெடுத்திடலும் அறிவை தானஞ்ச ஈசன் நிதித்தவனூன்றி ஏட்ட நிலையழிந்தலறி வீழ்ந்தான் மதித்திரையூன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே கருத்தவன் கண் சீ வந்து கையிலை நன்மலையை கையால் மறித்தலும் மங்கை அஞ்ச வானவர் இறைவன்னக்கு நெறித்தொரு விரலாலூன்ற நெடுவரை போல வீழ்ந்தான் மறித்திரையூன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே கடுத்தவன் கண் சீவந்து கையிலை நன்மலையை ஓடி எடுத்தலும் அங்கை அஞ்ச இறையவனிறையேனக்கு நொடிப்பள விரலாலூன்ற நோவது மலரியிட்டான் மடித்திரை ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே கன்றி தன் கண் சீவந்து கையிலை நன்மலையோடி வென்றி தன் கை தளத்தால் எடுத்தலும் வெறுபமங்கை நன்று தானக்கு நாத நூன்றலு நகழ வீழ்ந்தான் மன்றித்தானூன்றினானேல் மறித்து நோக்கில்லையன்றே கழித்தவன் கண் சீவந்து கையிலை நன்மலையோடி நெளித்தவனெடுத்திடலும் நேரிழை அஞ்ச நோக்கி வெளித்தவனூன்றி இட்ட வெற்பினாலலறி வீழ்ந்தான் மழித்திரையூன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே கருத்தனாய் கண் சீவந்து கையிலை நன்மலையை கையால் எருத்தனாயெடுத்தவாரே ஏந்திழை அஞ்ச திருத்தனாய் நின்ற தேவன் திருவிரலூன்ற வீழ்ந்தான் வருத்துவானூன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே கடியவன் கண் சீவந்து கையிலை நன்மலையோடே வடிவுடை மங்கை அஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கியே செடிபட திருவீரலால் ஊன்றலும் சிதைந்து வீழ்ந்தான் வடிவுற ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே கரியத்தான் கண் சீ வந்து கையிலை நன்மலையை பற்றே இரியத்தானெடுத்திட்டலும் ஏந்திழை அஞ்ச ஈசன் நெறியத்தானூன்றா முன்னம் நிற்கிலாதலறி வீழ்ந்தான் மறியத்தானூன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே கற்றனன் கையிலை தன்னை காண்டலும் மறக்கனோடி செற்றவன் எடுத்தவாரே சேயிழை அஞ்ச ஈசன் உற்றிரை ஊன்றா முன்னம் உணர்வழி வகையால் வீழ்ந்தான் மற்றிரை ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லையன்றே சுவாமி கைலாயநாதர் அம்பாள் கைலாயநாயக்கி திருச்சிற்றம்பலம்